எல்லாம் அல்ல அல்லா ரபுல்லா அளவினுடைய பேரருளாலும் பெருங்கிருவியாலும் புனிதமிக்க தீன் தீனல் இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக வாழும் கலையாக ஒரு லைஃப் ஸ்டைலாக அல்லா ரபுல் ஆலமீன் தீனல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு வேதனையான கசப்பான உண்மை என்னவென்றால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் எதற்காக நமக்கு அருளப்பட்டது எதற்காக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்தான் எந்த நோக்கத்திற்காக இந்த மார்க்கம் நமக்கு நியாமத்தாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை புரியாமல் விளங்காமல் ஏதோ எல்லா மதங்களைப் போன்று இதுவும் ஒரு மதம் அல்லது எல்லா மார்க்கங்களைப் போன்று இது ஒரு மார்க்கம் எல்லா மதங்களுக்கும் சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருப்பதைப் போன்று இந்த மார்க்கத்திற்கும் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருக்கின்றன அவற்றை நாம் முறையாக சரியாக பின்பற்றி நடந்தால் எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டதை போன்ற சில சுப செய்திகள் சில நற்செய்திகள் அல்ல சில எச்சரிக்கைகள் அது போன்ற இந்த மதத்திலும் நமக்கு சில சுப செய்திகளும் எச்சரிக்கையும் இருக்கின்றன என்று முஸ்லீம்களுடைய முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை மக்களே நாம் அல்லாவுடைய மார்க்கத்தை இவ்வளவுதான் விளங்கி வைத்திருக்கின்றோம் ஏதோ இது வந்து அல்லாடு தீன் இஸ்லாம் என்பது பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்பதை போன்று எல்லா மதங்களும் இது ஒரு மார்க்கம் இது ஒரு மதம் என்பதாகத்தான் நம்ம பல பேர் விளங்கி வைத்திருக்கின்றோம் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் இது மட்டும்தான் மார்க்கம் இது மட்டும்தான் வாழ்க்கை நெறி இது மட்டும்தான் மனிதன் வாழக்கூடிய வாழும் கலையை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இது மட்டும்தான் மனிதனுடைய மனிதனை நாகரிகத்தோடு வாழச் சொல்லும் லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் விளங்க மறுத்து மறக்கின்றோம் அல்ல புரிய மறுக்கின்றோம் அதனால் என்ன ஆகிறது என்றால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகளை நமக்கு சொல்லித் தருகின்றதோ மனிதன் உலகத்தில் சந்திக்கக்கூடிய எந்தெந்த ப்ராப்ளம்களுக்கு என்னென்ன சொல்யூஷன்களை சொல்லித் தருகின்றதோ அந்த சொல்யூஷன்களை அந்த தீர்வுகளை நாமும் விளங்குவதில்லை விளங்காததினால் நாமும் அதை பின்பற்றுவதில்லை அதே போன்று அல்லது மற்றவர்கள் விளங்காத மக்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை தெரியாதவர்கள் வேறு எப்படி வேறு வேறு தீர்வுகளை தேடி செல்கிறார்களோ அதுபோன்று அல்லாடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தீர்வை பற்றி நாம் விளங்காமல் மற்றவர்களை போன்று நாமும் வேறு வேறு தீர்வுகளை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுகின்றோம் அல்லாவுடைய தீனல் இஸ்லாமே ஒரு வாழ்க்கை நெறி இதுவே ஒரு வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய முறை இது வாழும் கலையை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் என்பதை நாம் விளங்க மறுக்கின்றோம் எல்லா மதங்களிலும் இருப்பதை போன்ற சில சடங்கு சம்பிரதாயங்கள் இதில் இருக்குது எல்லா மதத்திலையும் வேதங்கள் இருக்குமா இதுலேயும் சில வேதங்கள் இருக்குது எல்லா மதங்கள்லையும் அவங்கவுங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்க மாதிரி அல்லாட மார்க்கத்தில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது மற்ற மற்ற மதங்களில் சமயங்கள் இருக்கிற டூ அண்ட் டோன்ஸ் இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் டூ அண்ட் டோன்ஸ் இருக்குது செய்யக்கூடியவைகள் செய்யக்கூடிய கூடாதவைகள் இருக்குது இப்படித்தான் நம்ம வந்து ஒரு பத்தோட பதினொன்றாக தான் அல்லாஹ் தீன் இஸ்லாத்தை விளங்கி வைத்திருக்கிறோமே தவிர இது மட்டும்தான் மார்க்கம் என்பதை நம்மில் மிக மிக சில பேர் தான் விளங்கி வைத்திருக்கின்றோம் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா இன்னல்களுக்கும் இதில் மட்டும்தான் தீர்வு இருக்கிறது என்பதை நாம் பல பேர் உணர மறுக்கின்றோம் புரிய மறுக்கின்றோம் அருமை சகோதரர்களே இன்று நாம் பார்க்கின்றோம் மனிதர்களுக்கு மத்தியிலே எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுவது இயல்பு சோதனை வராத மனிதன் உலகத்தில் கிடையாது இன்னல்களை எதிர்கொள்ளாத மனிதனே உலகத்தில் கிடையாது இடையூறுகளை சந்திக்காத மனிதனே உலகத்தில் கிடையாது எவ்வளோ பேர் நபிமார்களாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இறைவன் தரப்பிலிருந்து சோதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் வருகின்றன முஸ்லீம்களுக்கு வருகிறது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் வருகின்றது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வருகிறது அல்லாஹ் மறுக்கக்கூடியவர்களுக்கும் வருகிறது அல்லாஹ் புகழக்கூடிய நாவுகளுக்கும் நாவைக்கு நாவுக்கு சொந்தமான மனிதனுக்கும் இடையூறுகள் இன்னல்கள் வருகின்றன அல்லாஹ் ஏசக்கூடிய திட்டக்கூடிய நாவுக்கு சொந்தமான மனிதனுக்கும் இன்னல்கள் இடையூறுகள் வருகின்றன ஆனால் இந்த இன்னல்களையும் இடையூறுகளையும் சிரமங்களை கஷ்டங்களை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம் எப்படி சமாளிக்கின்றோம் எந்த அடிப்படையில் இதை நாம் பார்க்கின்றோம் என்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி மனிதர்கள் பெரும்பாலும் என்ன ஆகிறார்கள் என்றால் இது போன்ற இன்னல்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது தன்னால் தந்திக்க எதிர்பாராத அளவுக்கு ஒரு சோதனைகள் வரும் பொழுது அல்லது அவனே தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று அவன் நினைக்கும் அளவுக்கு கஷ்டங்களும் துயரங்களும் துயரங்களும் வரும்பொழுது இந்த மனிதன் பல நேரங்களிலே தன்னுடைய வாழ்க்கையே மாய்த்து தற்கொலை செய்து கொள்கின்றான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கிறது அர்த்தம் இல்லை என்னால் தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு சோதனை வந்துருச்சு இன்னல்கள் வந்துருச்சு கஷ்டங்கள் வந்துருச்சு என்று தற்கொலை செய்து கொள்கின்றான் இந்த தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் ஏனால் சாதாரண படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் அல்ல நன்கு படித்தவர்கள் தெளிவான சிந்தனையாளர்கள் பல பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு ஜீவிகள் சில சமயங்களிலே சைக்காலஜியாக மனோவியல் நிபுணர்கள் பல பேரை தற்கொலையிலிருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் தற்கொலை செய்யக்கூடாது என்று உபதேசிக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மனோவியல் நிபுணர்களே பல நேரங்களில் இவர்கள் தற்கொலை முடிவு நாடுகின்றார்கள் நாம் பல நேரங்கள் சொல்லுவோம் தற்கொலை செய்து கொள்வதெல்லாம் கோழைகள் அதெல்லாம் கோழைத்தனம் என்று ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் மிகப்பெரிய ஒரு அகம்பாவம் பிடித்தவனாகவும் ஒரு கொடுக்கோலனாக வர்ணிக்கப்பட்டவன் ஹிட்லர் அடால்ஃப் ஹிட்லர் இந்த அடால்ஃப் ஹிட்லர் மிகப்பெரிய கொடுங்கோலன் மிகப்பெரிய அராஜகன் மக்களை கொன்று குவித்தவன் ஆனால் அப்படிப்பட்ட தைரியமும் வீரமும் மிக்கவன் உலகமே எதிர்த்து நின்றது உலக போரிலே உலக போரிலே உலகமே எதிர்த்து நின்றது அத்தனை எதிர்ப்பையும் தாங்கியவன் எதிர்த்து சமாளித்தவன் தான் யூதர்களை கொன்று குவித்தது நியாயம் தான் என்று நியாயம் கற்பித்தவன் அந்த அடால்ஃப் ஹிட்லருக்கே கடைசி நிலைமை என்ன ஆகிறது என்றால் அப்படி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வல்லரசுகளுடைய எதிர்ப்பை எதிர்த்து நின்றவன் மிகப்பெரிய தைரியசாலி மிகப்பெரிய கொடுங்கோலன் யாருடைய எதிர்ப்பை பற்றி கவலைப்படாதவன் என்றெல்லாம் வரலாற்றில் போடப்படக்கூடிய அடால்ஃப் ஹிட்லர் கடைசியில் தன்னுடைய முடிவை தூக்கு போட்டு தற்கொலையின் மூலமாகத்தான் தேடிக்கொண்டான் கோழைத்தனம் என்றால் இப்படிப்பட்ட ஏன் தற்கொலை தேடிக்கொண்டான் யாருக்கு வஞ்சாதன் என்றால் ஏன் யாருக்கு அஞ்சு இப்படி தற்கொலை தேடிக்கொண்டான் எதற்கு அஞ்சு இப்படி தற்கொலை தேடிக்கொண்டான் ஆக உலகத்திலே மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மனிதர்கள் எதிர்க்கூடிய இன்னல்களுக்கு இந்த உலகத்திலே முறையான தீர்வோ சரியான சொல்யூஷனோ சரியான முடிவோ இந்த உலகத்தால் வழங்க முடியவில்லை எந்த மதத்தால் வழங்க முடியவில்லை அதற்கு ஒரே வழி இன்னல்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்கும் பொழுது கஷ்டங்களை எதிர்நோக்கும் பொழுது சோதனைகளை சந்திக்கும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாடு தீன் இஸ்லாம் சொல்லித்தரும் ஒரே வேதம் அல்லாவுடைய குரான் மட்டும்தான் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய அருள்மறை குரானை கட்ட நாம் யோசித்து ஆராய்ந்து பார்ப்போம் எனால் எத்தனை வசனங்களிலே மனிதர்கள் நாம் எப்படி எப்படி சோதிப்போம் இதற்கு முன் சென்ற சமுதாயத்தில் எப்படி எப்படிலாம் சோதித்தோம் அவர்கள் எப்படி எப்படிலாம் அந்த சோதனையில் வெற்றி பெற வைத்தோம் போன்ற மனிதர்களை உங்களை நாம் எப்படி சோதிப்போம் எதாற்றை வைத்தெல்லாம் சோதிப்போம் அப்படி யோ சோதிக்கும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு எக்ஸாமினரே ஒரு எக்ஸாம் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினரே நான் இந்த மாதிரி கேள்வி கேட்பேன் இந்த மாதிரி உன்னை டெஸ்ட் பண்ணுவேன் நீ அதற்கு இந்த மாதிரி நடந்துக்கணும் உன்னுடைய ஆட்டிடியூட் இந்த மாதிரி இருக்கணும் உன்னுடைய செயல் இந்த மாதிரி இருக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தால் அந்த சோதனையிலும் ஒற்றர் வெற்றி பெறவில்லை என்றால் அவனை மாதிரி கூமுட்டை யாரும் இருக்க முடியாது ஒரு எக்ஸாமினே சொல்லித்தரேன் நான் இப்படி தான் உனக்கு கேள்வி கேட்பேன் நான் இப்படி தான் உனக்கு சொல்லித்தருவேன் நான் இப்படி தான் உனக்கு டெஸ்ட் பண்ணுவேன் நீ அதுக்கு இப்படி பதில் சொல்லணும் என்று சொல்லிக் கொடுத்த பிறகும் அந்த சோதனை ஒருத்தர் வெற்றி பெறவில்லை என்றால் அவனை விட மிகப்பெரிய அறிவில் யார் இருக்க முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்தின் மீது சமுதாயத்தின் மீது அவன் கொண்ட அக்கறை அன்பு பாசம் அவனே சொல்லி தருகின்றான் ஓல நபுலு வண்ணக்கும் பிஷை மினல் ஹௌஃபி ஒல் ஜூஐ வனக்குசி மினல் அம்பால் ஒல் அன்புசி வ சமராத் ஓ பஷிரி சாபிரீன் ரபுலான் சொல்லி தருகின்றான் ஓல நபுலு வண்ணகம் நாம் எப்படி எப்படிலாம் சோதிப்போம் நாம் எதற்றை எவற்றை வச்சு உங்களை சோதிப்போம் ரபுலான் சொல்கின்றான் ஓல நபுலு வண்ணக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி ஒல் ஜூஐ சில சமயங்களில் பயத்தை காட்டி உனக்கு சோதிப்போம் உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி நான் சோதிப்போம் என்ன சோதிக்கிறது நான் தான் சோதனை அனுப்புறது நான் தான் நீ நினைக்கிற இதனால பயம் வந்துச்சு அதனால பயம் வந்துச்சு அதனால் அதுக்கு அது ஒரு காரணி தான் எவற்றால் உனக்கு பயம் ஏற்பட்டதோ அந்த பயம் என்பது உனக்கு ஒரு காரணி ஒரு கருவிதான் அந்த காரணியை கருவியை இயக்குபவன் ரபுல் ஆலமின் அவன் தான் சோதனை அனுப்புகின்றான் உனக்கு அப்படிப்பட்ட சோதனையிலே மிகப்பெரும் சோதனையாக ஒரு நபுல் ஒன்னக்கும் செய்யும் மினல் உங்களை அச்சத்தை காட்டி சோதிப்போம் ஒரு ஜூவை பசியை காட்டி சோதிப்போம் இதுவரை பசி என்றால் என்னவென்று தெரியாத அளவுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா உண்டு கழித்திருப்பீர்கள் ஆனால் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு பஞ்சம் தலைவிரித்தாடும் உங்களுடைய செல்வங்கள் அழிந்து போய்விடும் உங்களுடைய செல்வங்கள் குறைந்து போய்விடும் உங்கள் நெருக்கமானவர்கள் உங்களை விட்டு பிரிந்திருப்பார்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே சாப்பிடுவதற்கு உணவு கூட இல்லாமல் பசியை கொண்டு உங்களை சோதிப்போம் ஒரு எக்ஸாமினர் அவனே சொல்லி தர்றான் எப்படி எப்படிலாம் உங்களை எக்ஸாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு எப்படி எப்படிலாம் உங்களை சோதிப்பேன்னு சொல்லி தர்றான் அச்சத்தை கொண்டு சோதிப்போம் பயத்தை கொண்டு சோதிப்போம் ஓ நக்சிமினல் அம்பால் உங்களுடைய செல்வங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம் ஒல் அன்புஸ் உங்களுக்கு நெருக்கமான உயிர்களை உயிர் சேதத்தை ஏற்படுத்தி சோதிப்போம் பொருட்சேதத்தை ஏற்படுத்துவேன் உன்னை சோதிப்பதற்காக உயிர் சேதத்தை ஏற்படுத்துவேன் ஒரு சமராத் உங்களுடைய விளைச்சலிலே உங்களுடைய வருமானங்களிலே சேதத்தை ஏற்படுத்துவேன் இருக்கக்கூடிய செல்வத்திலும் சேதத்தை ஏற்படுத்துவேன் உயிர்களிலும் சேதத்தை ஏற்படுத்துவேன் உனக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய வருமானத்திலும் சேதத்தை ஏற்படுத்துவேன் இப்படியெல்லாம் சேதத்தை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் அப்படி சோதிக்கக்கூடிய நேரத்திலே வபஷரி சாபிரின் நபியே அந்த சோதனையிலும் யார் நிலை குலையாமல் இருக்கின்றார்களோ யார் நிலை குலையாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுபச்செய்தி சொல்வீர்களாக நிலை குலையாமல் இருப்பதென்றால் எப்படி ஒபஷிரி சாபிரின் நிலை குலையாமல் இருப்பவர்களுக்கு சுபச்செய்தி சொல்வீர்களாக அந்த நிலை குலையாதவர்கள் யார் தெரியுமா நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் சபுர் சபுர் சபுர்னா பொறுமை பொறுமை பொறுமை பொறுமைன்னா என்ன ரப்புலாலின் அதற்கு அழகாக சொல்லக்கூடிய வார்த்தை நிலை குலையாமை நிலை குலைந்து போய்விடக்கூடாது மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது அப்படி நிலை குலையாத மக்களுக்கு நபியை நீங்கள் சுபச்சை சொல்கிறாங்க அல்லதீன் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் இதா அசாபத்தகம் முசீபா அவர்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் அசாபத்தகம் முசீபத் எந்த முசீபத் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இன்னர்கள் வந்தாலும் இடையர்கள் வந்தாலும் சோதனை வந்தாலும் காலு அவர்கள் சொல்வார்கள் இன்னால் இல்லாஹி வை இன்னா இலஹி ராஜுவோம் நாங்கள் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் நாங்கள் அல்லாஹின் பக்கமே திரும்ப இருக்கின்றோம் சகோதரர்களே சைக்காலஜி ரீதியாக மனோவியல் ரீதியாக ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு கவுன்சிலிங் வழங்குகின்றான் உனக்கு இப்படி சோதனைகள் வரும்பொழுது இப்படிப்பட்ட நிலைகளை ஏற்கொள்ள வேண்டும் இப்படி குலையாமல் இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு அவனே கவுன்சிலிங் நடத்துகின்றான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வார்த்தை இவர் கொஞ்சம் கவுன்சிலிங் வேணும் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வார்த்தை என்று டிப்ரெஷன் ஆயிட்டாரு மென்டல் ட்ரெஸ்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு இவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு போச்சு அதனால் இவர் கொஞ்சம் கவுன்சிலிங் வேணும் சைக்காலஜி டாக்டரை பாருங்கள் அல்லது நல்ல சைக்காட்டிஸ்டை பாருங்க மனவியல் நிபுணரை பாருங்க என்று இந்த மனோவியல் என்பதும் மனவியல் நிபுணர் என்பதும் இன்று உலகம் முழுவதும் பிரபலமாகி வரக்கூடிய ஒரு கலை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் இந்த வார்த்தை அதிகமாக கேள்விப்பட முடியாது டிப்ரெஷன் மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேள்விப்பட முடியாது இந்த வார்த்தையெல்லாம் இப்போ பிரபலமாகி இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் வேணும் அந்த கவுன்சிலிங் யார்கிட்ட போகணும் சைக்காட்டிஸ்ட்டை போகணும் சைக்காட்டிஸ்ட்னா யார் ஒரு காலத்தில் சைக்காட்டிஸ்ட்ங்கிறது என்ன சொன்னால் பைத்தியகார ஆஸ்பத்திரி சைக்காலஜி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கா மென்டலு கிருக்கேன் பைத்தியகார ஆஸ்பத்திரி என்று இருந்தது ஆனால் சமீபத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு இன்றைக்கு சைக்காலஜி பிரச்சனை இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி சொல்கிறாரு இந்தியாவில் உள்ள எல்லா நீதிபதிகளுக்கும் கவுன்சிலிங் பண்ணணும் சைக்காட்ரிஸ்ட்டை வச்சு ஏன் எல்லாம் மென்டலா எல்லாம் பைத்தியமா ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சோம் சார் அவங்களுக்கு நீ நல்லா சைக்காட்ரிஸ்டை பாருங்க நல்ல மனைவியல் நிபுணரை பாருங்கன்னா நான் என்ன கிறுக்கனா நான் மனவியல் நிபுணரை பார்க்கறதுக்கு என்று கோபப்படுவோம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே டிப்ரெஷன் வளர்ந்து வருகின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே டென்ஷன் வளர்ந்து வருகிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே மென்டல் ஸ்ட்ரெஸ் நான் வளர்ந்து வருகின்றது அதனால பெரிய பெரிய படித்தவன் பெரிய பெரிய அறிவுஜீவி நாலு பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவன் அட்வைஸ் பண்ணக்கூடவன் அவனே கடைசி தற்கொலை பண்ணிக்கிறான் அப்ப அப்படிப்பட்ட கவுன்சிலிங் தேவைப்படுகின்றது அப்ப இந்த சமீப காலத்தில் இந்த கவுன்சிலிங் என்பதும் டிப்ரெஷன் என்பதும் டென்ஷன் என்பதும் அதே போன்ற மென்டல் ஸ்ட்ரெஸ் என்பதும் சமீப காலத்தில் அதிகப்படியாக கேள்விப்படக்கூடிய வார்த்தை அருமை சகோதரர்களே இப்பொழுது நவீன காலத்தில் கண்டுபிடித்திருக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக ரபுல் ஆலமின் ஆறுதல் சொல்கின்றான் கவுன்சிலிங் செய்கின்றான் தீர்வு சொல்கின்றான் ரபுல் ஆலம் தீர்வு சொல்கின்றான் என்ன சொல்கின்றான் இப்படி எல்லாம் சோதனை வரும்போது உனக்கு டிப்ரெஷன் ஆகும் நல்ல சம்பாதிச்சிருந்தாலும் திடீர்னு சம்பாதிச்சு நின்று போச்சு டிப்ரெஷன் ஆகும் டென்ஷன் ஆகும் யார் மேல எரிஞ்சு விழுவே யாரா மூத்தாயிட்டாங்க உனக்கு நெருக்கமான ஆளு உயிர் சேதம் ஏற்பட்டு போச்சு அப்படியே மன உளைச்சல உட்கார்ந்துருவே மன பாரத்துல உட்கார்ந்துருவே உனக்கு எக்கச்சக்கமான கஷ்டங்கள் ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் இப்படி எல்லாம் ஏற்படும் நான் ஏற்படுத்துவேன் என்று ரபுல் ஆலமி சொல்கிறார் ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்பாக அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதையும் ரபுல் ஆலமி தெளிவுபடுத்துகின்றான் சகோதரர்களே இன்றைக்கு உலக மக்கள் அல்லாவை நம்பக்கூடிய மக்கள் அல்லா ரபுல்லான் சொல்வதை போன்று நாம் உண்மையான சாபிரீன்களாக நிலைகுலையா தன்மை உள்ளவர்களாக எத்தகைய சோதனை வந்தாலும் சரி ஒமா யுசீபனா குல் லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாகுலனா எம்பெருமானா சல்லல்லா அலிசத்துக்கு அல்லா ரபுல்லால் முதன் முதலாக கவுன்சிலிங் பண்ணான் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களுக்கு ஏற்பட்ட டிப்ரெஷன் கொஞ்சம் நெஞ்ச டிப்ரெஷன் அல்ல அவர்களுக்கு இந்த குறைசிகள் ஏற்படுத்த டென்ஷன் கொஞ்சம் நெஞ்ச டென்ஷன் அல்ல அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ சோதனைகள் மன உளைச்சல் பெருமானா சலத்துக்கு அப்படிப்பட்ட மன உளைச்சல் அந்த மன அத்தனை மன உளைச்சலுக்கும் அத்தனை டிப்ரெஷனுக்கும் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அத்தனை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரபுல் ஆலமின் ஒரே வார்த்தையில் ரசூலுல்லாவை தர்பியத் படுத்தி நான் கவுன்சிலிங் பண்ணி நான் எப்படி குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லை யுசிபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை தவிர எதுவும் நடக்காது இந்த ஒரு வார்த்தை போதுங்க ஒரு மூமினுக்கு கவுன்சிலிங்க்கு மணிக்கணக்கில் கவுன்சிலிங் தேவையில்லை மணிக்கணக்கில் ஆலோசனை தேவையில்லை மணிக்கணக்கில் அறிவுரை தேவையில்லை கண்மணி நாயம் சல்லல்லா அவர்களுக்கு ஏற்பட்ட டிப்ரெஷனுக்கு எம்பெருமான சல்லல்லா அல்லா ரபுல்லாலும் ஏற்படுத்திய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எந்த டிப்ரெஷனை எந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ரப்புல் ஆலமின் ஏற்படுத்தினானோ அதே ரப்புல் ஆலமின் கண்மணி நாயம் சல்லாத்துக்கு அந்த தீர்வு சொல்கிறான் சொல்யூஷன் சொல்கின்றான் எப்படி சொல்லினா குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா உலகமே ஒன்று திரண்டாலும் சரி அல்லாஹ் நாடியதை தவிர அல்லாஹ் விதித்தது எதுவும் நடக்காது இதைத்தான் பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகை நாம் தொழுகின்றோமே ஏதோ ஒரு கடமையை போன்று சடங்கை போன்று சம்பிரதாயத்தை போன்று பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் நீங்கள் ஐவேளை தொழுது முடித்த பிறகு ஐவேளை தொழுகையை முடித்த பிறகு உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு இந்த சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய சைக்காட்டிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரிய ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி அற்புதமான ரிசர்ச் பண்ணி ஆய்வு செஞ்சு இந்த சமுதாயத்துக்கு சொன்னது மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்பொழுது உங்களுக்குள்ளே ஏதாவது மந்திரத்தை சொல்லிக்கங்க உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது ஸ்லோகனை சொல்லுங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்லுங்க உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்க என்று இன்னைக்கு பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு கண்டு கண்டுபிடிச்சு பண்ணி ஆய்வு செஞ்சு ரிசர்ச் பண்ணி சொல்றான் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக பெருமானா சல்லல்லா அலிச்சனார்கள் ஒவ்வொரு பரந்தான தொழுகை தொழுது முடித்த பிறகு அல்லாஹும் அல்லா மானி அலிமா அத்தைத் ஒலா மாத்தி அலிமா மனாத் ஒலா என் ஃபாதல் ஜதி மென்கல் ஜத் இது நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் நபிஸ்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்க இது சும்மா ஏதோ மந்திரமோ இல்லை ஒரு மாயமோ இல்லை ஸ்லோகனோ இல்லை இந்த வார்த்தைக்கு எப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ் தருகிறார் என்றால் அப்புறம் இந்த வார்த்தை அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன் இந்த வார்த்தைக்கு இந்த வாக்கியத்திற்கு எப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ் தருகிறார் என்றால் இந்த வாக்கியத்தை விளங்கி இதன் மீது நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லி மோட்டிவேட் செய்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் நபிசுல்லா சொன்னாங்க கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் ஏன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வந்துருச்சு இந்த வார்த்தை வாக்கியத்தில் என்ன இருக்குது அப்படி ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறார்கள் மனவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் ஏற்படும் பொழுது உங்களுக்கு நீங்களே சில வார்த்தைகளை ஸ்லோகனை சொல்லுங்க சொல்லி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கங்க உங்களை நீங்களே தயார்படுத்திங்க உங்களை உங்களை ஜெனரேட் பண்ணுங்க என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்பாக கண்மன் நாயம் செல்லல்லா சொன்னாங்க அல்லாஹும் அல்லா மானி அலிமா ஆத்தை ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சோதனை பிரச்சனை இன்னல் இடையூறு கஷ்டம் நஷ்டம் இன்னல் இதெல்லாம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் லொஹருக்கு நல்லா போயிருப்பான் அசர் குரத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அசர் தோதர் ஒழுங்காக போயிருப்பான் மகரிப்பு குரத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் மகரிப்பு தோதர் வீட்டுக்கு போயிருப்பான் இஷா குரத்தில் ஏதாவது இன்னல் வந்திருக்கும் அவன் எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் எந்த நேரத்திலும் அல்லாவோட சோதனையை எதிர்பார்த்து உனக்கு நீயே சொல்லி மோட்டிவேட் செய்து கொள் உன்னை எப்படி அல்லாஹும் அல்லா மானியலி மாத்தை ரபுல் ஆலமினே நீ எதை கொடுக்க நினைக்கிறாயோ அதை தடுப்பவர் உலகத்தில் யாரும் இல்லை ஓலா மோத்தி அலிமா மனாத் நீ எதை தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாயோ அதை உலகத்தில் யாராலும் கொடுத்து விட முடியாது ஒலா என்ஃபா அல் ஜந்தி மின்கல் ஜத் எந்த ஒரு முயற்சியாளனுக்கும் அவனுடைய முயற்சி பலன் அளிக்குமா நம்ம நீங்கள் முயற்சி பண்ணுறோம் பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் எவ்வளோ ட்ரே பிளான் பண்ணுறோம் இந்த நம்முடைய பிளானிங்கும் நம்முடைய முயற்சியும் நம்முடைய ஒர்க்கிங்கும் நம்முடைய கஷ்டமும் பயன் அளிக்குமா பயன் அளிக்கும் ரசோல்லா சொல்கிறாங்க ஒரேடியாக பலன் அளிக்காத பைத்தியகாரத்தனமான மார்க்கம் அல்ல சொல்கிறது உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படி சொல்லலை உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய பிளானிங்கும் உங்களுடைய திட்டமிடலும் உங்களுக்கு பலன் அளிக்குமா கண்டிப்பாக பலன் அளிக்கும் ஒலா என் ஃபாதல் ஜெத் மின்கல் ஜெத் எந்த முயற்சியாளனுக்கும் அவனுடைய முயற்சி உன்னை என்று எந்த பலனையும் அளிக்காது அல்லாட நாட்டம் என்று எந்த பலனையும் அளிக்காது முயற்சி பலன் அளிக்கும் எப்பொழுது அல்லாட நாட்டத்தோடு முயற்சி உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் எப்பொழுது அல்லாட நாட்டத்தோடு அல்லாட நாட்டம் என்று எந்த பலனும் கிடைக்காது என்ற இந்த வாக்கியத்தை இந்த ஸ்லோகனை நீங்கள் பரலான தொலைகைக்கு பிறகு அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதன் மீது நம்பிக்கையோடு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிங்க மோட்டிவேட் பண்ணுங்க ஜெனரேட் பண்ணுங்க உங்களுடைய பவரை உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய திறமையை ஜெனரேட் பண்ணும் விதத்தில் சொல்லுங்க அப்படி சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாம் மன்னிக்கின்றான் நபிசுல்லா சொன்னாங்க எதுக்காக வேண்டி இன்றைக்கி இதைத்தான் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சு சைக்காட்ரிஸ்டுகள் பெரிய பெரிய கவுன்சிலிங் பண்ணி பெரிய பெரிய அற்புதமான ஆய்வுகளை மேற்கொண்டு ஏதாவது ஒன்று எவ்வளோ இங்கிலீஷ்லேயோ அமெரிக்காலேயோ பிரிட்டன்லேருந்தோ ஏதோ வாயில் நுழைய முடியாது யாரோ ஒரு பேரில் உள்ள விஞ்ஞானி சொல்லிட்டானா ஒன்று இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு அப்படி சொல்கிறோம் ஆனால் எம்பெருமான சல்லல்லாலத்திலே மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி தந்துருச்சு ரபுல்லாலும் எவ்வளோ அழகாக சொல்லாம அம்மல் இன்சான் இந்த மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா மனிதன் அல்ல யார் படைச்சா மனிதனை எந்த ரப்புல் அளவில் படைச்சானோ அந்த ரப்புல் அளவில் மனிதனோட இயல்பு சொல்றான் ஆனா இந்த மனுஷன் படைக்கப்பட்ட மனிதன் இவன் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு மனிதனோட இயல்பு அவனால் கண்டுபிடிக்க முடியல மனிதனோட இயற்கை குணத்தை கண்டுபிடிக்க முடியல படைச்ச ரப்புல் ஆலமின் தெளிவா சொல்றான் அம்மல் இன்சான் இந்த மனிதன் இதா மபுத்தல்லாஹு ரப்பு அவனுடைய ரப்பு இவனை சோதிப்பானையானால் அல்லாஹ் சொல்றான் இந்த மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா அவனுடைய ரப்பு அவனை சோதித்தால் இதா மபுத்தல்லாஹு ரப்பு எப்படி சோதிப்பான் அவனை கண்ணியப்படுத்தி ஒரு நாமஹு அவனுக்கு ஞாபகத்துகளை வாரி வழங்கி செல்வம் கொழிக்குது நிம்மதி பெருகுது மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி சந்தோஷமா சந்தோஷம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி அவனை அக்கரமகவோ நாமகோ அவனை கண்ணியப்படுத்தி ஞாபகத்துகளை வாரி வாரி வழங்கினால் கூட அவன் சொல்லுவான் ரப்பி அக்கரமன் என்னோட ரப்பு என்னை ரொம்ப கண்ணியப்படுத்திட்டான்பா சந்தோஷமா வச்சிருக்கான்பா அல்லா என்ன என்னை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருக்கான்பா என்று இந்த மனிதன் சந்தோஷ நான் புலம்புவான் அதே நேரத்தில் வம்மா இதா மபுத்தலாகு அதே அவன் ரப்ப அவனை சோதிப்பானையாளால் இதே அவன் அம்மா இதா மபுத்தலாகு ஃபக்கதர் அலை ரிசுக்கஹு அவனோட ரிசுக்கை இறுக்கி பிடிச்சிட்டான்னு சொன்னான் ஃபக்கதர் அலை ரிசுக்கஹு அவனுக்கு வழங்கக்கூடிய ரிசுக்கை இரணத்தை செல்வத்தை இறுக்கி பிடிச்சிட்டான்டா எப்போது சொல்லுவான் ரப்பி அஹானன் இந்த ரப்பு என்னை கேவலப்படுத்திட்டானே என்ன என் சமுதாயத்தில் அசிங்கப்படுத்திட்டானே கோடி கோடியாக செல்வத்தில் போறான என்ன இப்படி என்ன மிஸ்கின் ஆக்கி விட்டானே என்று அங்காளிக்கின்றான் டபுளாக சொல்கிறான் அப்போ இங்கே பாருங்கள் நாம் நினைக்கிறோம் கஷ்டம் வந்தால் மட்டும்தான் சோதனை நினைக்கிறோம் கஷ்டம் வறுமை பிரச்சனை இன்னல் இதெல்லாம் வந்தா சோதனை நினைக்கிறோம் ஆனா ரப்புல்லா சொல்றது தெரியுமா அம்மல் இன்சான் இதா மபுத்தலாஹு ரப்பு இந்த மனிதனை அல்லாஹ் சோதித்து அந்த சோதனைக்காக வேண்டி அக்கரமாகவும் நாமாகவும் அவனுக்கு ஞாபகங்களையும் அருட்கொடைகளையும் வாரி வழங்கி நிம்மதியை மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அப்படியே ஓடி பெருக செய்து இதெல்லாம் செஞ்சா இப்படிப்பட்ட சோதனை சோதித்தால் அவன் சொல்லுவான் ரப்பு என்ன கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்லி அப்போ நல்லா கவனிங்க அல்லாஹ் சோதனைகளையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் இழப்புகளையும் சேதங்களையும் மட்டும் அல்லாஹ் சோதனை என்று சொல்லவில்லை செல்வம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாரி வழங்கினால் இதுவும் சோதனை என்றான் அல்லாஹ் இதா மபத்தலாக ரப்பு அவன் ரப்ப அவனை சோதித்தால் எப்படி சோதித்தால் அக்கிரமகோ நாமகோ அவனுக்கு ஞாபத்தையும் கண்ணியத்தையும் இஸ்ஸத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் வாரி வழங்கினால் அப்ப ஞாபத்தையும் இஸ்ஸத்தையும் வாரி வழங்குவதும் அவனுக்கு அல்லாவின் தரப்பிலிருந்து சோதனைங்கிறான் அல்லாஹ் இந்த அடிப்படையை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான சகோதரர்களே செல்வம் வந்தால் இதுவும் அல்லாட சோதனை தான் வறுமை வந்தால் இதுவும் அல்லாட சோதனை தான் இரண்டுமே அல்லாட சோதனை தான் என்பதை விளங்கி கொல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா அல்லாஹ் நாடியதை தவிர அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவுமே எங்களுக்கு நிகழாது என்று ஒரு மனிதன் நம்பிக்கை கொள்வானேனால் அருமை சகோதரர்களே அதற்கு பிறகு அவன் தற்கொலை நாடுவானா வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுமா அவனுக்கு கண்டவங்களாம் புலம்புவானா ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே புலம்புவானா குல்லை யுசீபனா இல்லாம கத்தமா இதான் சோதலே வேத மந்திரம் தாரக மந்திரம் ஒரு மௌனத்தினுக்கு ஒரு மனிதனுக்கு டிப்ரெஷன் ஆகக்கூடிய மனிதனுக்கு அவனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கவுன்சிலிங் வேத மந்திரம் என்ன கொள்ளை யுசீபனா இல்லாமா கத்தமல்லாஹுலனா அல்லாஹ் விதித்ததை தவிர எங்களுக்கு எதுவும் நடக்காது இந்த வார்த்தையை சொல்லுங்க இன்னைக்கு சைக்காட்ரி என்னோட வார்த்தையை சொல்லி மோட்டிவேட் ஆகிறதுக்காண்டி உங்களுக்குள்ளே சொல்லிக்க அப்படின்னு சொல்லி ரப்புல்லான சொல்லி தருகின்றான் லையு சீபனா நீங்க சொல்லுங்கள் அல்லாஹ் கொள் நவியை நீங்கள் சொல்லுங்கள் லையு சீபனா இல்லாமா கதபல்லாஹல்லா அல்லாஹ் விதித்தேத்தவர் எங்களுக்கு எதுவும் நடக்காது அல்லாஹும் அல்லா மானி அலிமா ஆத்தைத்து வலா முகத்தை அலிமா மனாத்த யாழ்லா நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை தடுப்பதை கொடுப்பவர் யாரும் இல்லை அன்பு சகோதரர்களே கண்மணி நாயம் செல்லல்லா அலிசம் சஹாபாக்களை இப்படித்தான் தர்பியப்படுத்தினாங்க இப்படித்தான் கவுன்சிலிங் பண்ணாங்க ஒரு பெண்மணி ரசூல்லா இஸ்லாத்தில் வராங்க செயல் புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதீஸ் ஒரு பெண்மணி ரசூல்லா இஸ்லாத்தில் வராங்க வந்து யாரை சொல்லலாம் எனக்காண்டி துவா செய்யுங்க பெரிய முசீபத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறேன் பெரிய சோதனையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன் கடுமையான இன்னல்களை கஷ்டத்தில் இருக்கிறேன் வந்து ரசூல்லா எடுத்து முறையிட்டாங்க அந்த அம்மா பெருமான சங்கம் என்னம்மா என்ன பிரச்சனைமா யாரை சொல்ல எனக்கு அந்த காக்கா வலிப்பு நோய் இருக்குது இந்த அம்மா சொன்னாங்க எனக்கு காக்கா வலிப்பு நோய் இருக்குது அப்படியே நல்லா போய்கிட்டு இருப்பேன் காக்கா வலிப்பு வந்து அப்படியே கீழே ரோட்டில் விழுந்து எனக்கு கை இழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே துணியோடு எனக்கு யூரின் போயிடும் பாத்ரூம் போயிடும் அப்படியே காக்கா வலிப்பு வந்து பார்த்துருக்கலாம் சோதனை எதிரிகளுக்கு அந்த நோய் வரக்கூடாது நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்படி ஒரு மோசமான நோய் காக்காவளிப்பு நோய் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரி அந்த சஹாபி பெண்மணி கண்மணி முறையிடுறாங்க யாரை சொல்லலாம் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் காக்கா வலிப்பில் நான் சில சமயம் பார்த்தா என் ஆடெல்லாம் விலகிடுது நான் காலக்க உதறதுல என்னோடய கீழ் ஆடைகள்லாம் விலகிடுது அப்படியே நான் யூரின் போயிடுறேன் எனக்கு கை கால் வலிப்பு வந்துடுது இதனால் யாருமே நான் மதிக்க மாட்டேங்கிறேன் யாரை சொல்லலாம் எனக்காண்டி துவா செய்யுங்க சகோதரர்களே கண்மணி நாயம் சல்லல்லாசி இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோதனையில் அகப்பட்ட ஒரு பெண்மணிக்கு அல்லாவோட தூத சல்லான்னு சொல்லக்கூடிய கவுன்சிலிங்கை பாருங்கள் சரிம்மா ஃபைன் சேத்தி ஃபதோலக் ஒல்லாஹ் யஸ்வீக் நீ விருப்பப்பட்டா நான் உனக்காண்டி துவா செய்கிறேன் அல்லாஹ் உனக்கு ஷிஃபாவை கொடுப்பான் இது ஒரு ஆப்ஷன் தரேன் உனக்கு நீ விருப்பப்பட்டா உனக்காண்டி நான் துவா செய்கிறேன் அல்லாஹ் அந்த நோயில் ஷிஃபா கொடுத்துருவான் இன்ஷா அல்லா நான் உனக்கு ஆப்ஷன் தர்றேன் இன்னொரு ஆப்ஷன் தர்றேன் ஃபைன் சபர்த்தி ஃபலக்கில் ஜன்னா நீ இது இப்படியே இருந்து இதை தாங்கி கொண்டால் இந்த சோதனை காக்கா வலிப்பு இப்படியே தாங்கிக்கிட்டா உனக்கு சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கின்றேன் ரெண்டில் எது வேணும் உனக்கு சகோதரர்களே உலகத்திலேயே கண்மணி நாயம் சல்லல்லா அலசரத்திற்கு மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் ஒரு மல்யம் ஒரு முதர்ரிஸ் ஒரு முரப்பி ஒரு தர்பியத் பண்ண உலகத்தில் யார் இருக்க முடியும் ரசூலோட முறையிடுறாங்க ரசூலா துவா செஞ்சா நிச்சயமா அல்லா கபுலாக்கிடும் அதை அந்த அம்மா ஷிஃப் ஆகிடும் ஆனால் கண்மணி நாயம் சல்லா அந்த அம்மாவுக்கு கவுன்சிலிங் பண்ணுறாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஃபைன் ஷேத்தி ஃபதோலக் நீ விரும்பினா உனக்காண்டி துவா செய்கிறேன் அல்லா அந்த நோயை குணமாக்கிடுவான் அல்லது ஃபைன் சபர்த்தி ஃபலக்கில் ஜன்னா நீ இதையே இப்படியே தாங்கி பொறுமையோடு இருந்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ன வேணும்னு கேட்டாங்க சகோதரர்களே புலியிடத்தில் கற்றுக்கொண்டது பூனையாகுமா பெருமானாருடைய தர்பியத்தில் வைத்த சகாபாக்கள் சோடை போவார்களா எதை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் அந்த அம்மையார் எதை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் யார சொல்லலாம் இன்னி அஸ்மீர் பதுவலியல் ஜன்னா அல்லாட தூதர் அவர்களே எனக்கு எவ்வளவு இன்னல் வந்தாலும் பரவாயில்லை இந்த காக்கா வலிப்பு நோய் நான் தாங்கிக்கிறேன் எனக்காண்டி அல்லாட சொர்க்கத்துக்காண்டி துவா செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கோரிக்கை வைத்தார்கள் யார சொல்லலாம் நான் அந்த காக்கா வேலைக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன் அந்த ஆடை விலகிறத மட்டும் என்னால் ஜீரணிக்க முடியல அதுக்காண்டி மட்டும் அல்லாடு துவாசிங்க சஹீர் புகழ் ஆதாரப்பூர்வம் பதிவு செய்யப்பட்ட அதிஸ் எனக்கு கலியை உதறதுல வந்து என்னுடைய ஆடை விலகிறது அந்த ஆடை விலகிறத மட்டும் என்னால் தாங்க முடியல யார சொல்லலாம் அதுக்காண்டி மட்டும் நீங்கள் துவாசிங்க நினச்சி நான் துவாசிக்கிறோமா அருமை சகோதரே இதுதான் சோதனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய தர்பியத் சோதனையில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு பெருமானா சலாசி ஏற்படுத்திய கவுன்சிலிங் அந்த சாபி பெண்மணிக்கு மௌத்த அமரை அந்த காக்கா வலிப்பு நோய் இருந்தது அதற்கு பிறகு ஆனால் அல்லாவுடைய ரசூலுடைய துவாவினால் அந்த அம்மையார் கொஞ்சம் நோய் அந்த துணி விலகவில்லை துணி அகலவில்லை காக்கா வலிப்பு நோய் இருந்தது அப்படியே அந்த அம்மையார் உயிரோடுந்தார்கள் பிற்காலத்தில் அபுபக்கர் சித்திகரதிலான ஆட்சி காலத்தில் வரும்போது அந்த அம்மையார் உயிரோடுந்தார்கள் அப்பொழுதுதான் அப்தரத் அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தலானோ தன்னுடைய மாணவரிடத்தில் காக்கிறார்கள் இந்த அம்மையார் பாருங்க நல்லா பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க அவங்க மாணவர் பார்க்குறாங்க அந்த அம்மா புர்க்கா போட்டு போகிறாங்க முகத்தை முடிட்டு போகிறாங்க எனக்கு தெரியல யாரும் தெரியலையே நீ சொர்க்கத்தினோட ஒரு பெண்மணியை உலகத்தில் பார்ப்பதாக இருந்தால் அந்த அம்மையாரை பார் அப்துல்லா இபின் அப்பாஸ் இல்லைன்னு சொன்னாங்க தன்னுடைய இடத்துல நீ சொர்க்கத்தினுடைய பெண்மையை பார்ப்பதாக இருந்தால் அம்மையார் பார் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த நடந்த சம்பவத்தை சொல்கின்றார்கள் அருமை சகோதரர்களே சோதனைகளும் கஷ்டங்களும் வருவது இயல்பு சிரமங்கள் வருவது இயல்பு அந்த சிரமம் நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை தான் ரபுல் ஆலமின் பார்க்கின்றான் நாம் எப்படி பொறுமையாக இருக்கிறோம் என்பதை நல்லா பார்க்கின்றான் ஒரு முறை ஒரு கபருஸ்தான் அருகில் ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றார் கபருக்கு அருகில் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து அழுகின்றார் ரசூலுல்லாய் சல்லாசம் அந்த கபரை கடந்து செல்கிறார்கள் சை முஸ்லீமை பதிவு செய்யப்பட்ட அதீஸ் அந்த கபரை கடந்து செல்கிறார்கள் செல்லும் பொழுது அம்மா அழுது கொண்டிருப்பதை பார்த்து பெண்கள் கபிரிஸ்தானுக்கு வருவதே பெரும் ஹராம் பெண்கள் கபிரிஸ்தானுக்கு வருவதே பெரும் பாவம் அது கபருக்காக உட்காரி ஒப்பாரி வேறு வைத்து இந்த வைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்று இத்தக்கில்லா அல்லாவை கொள் என்று பெருமானாசன் பின்னாடி குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்தது ரசூலுல்லான்னு தெரியாமல் அந்த அம்மா சொன்னாங்க ஆமாம் ஆமாம் உனக்கு ஆயிருந்தா உனக்கு தெரியும் போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டாங்க ஏன்னா அந்த தாயாருடைய மகன் இறந்து விட்டார் ஒரே மகன் செல்வ மகன் அந்த மகனுடைய இழப்பை தாங்காமல் அந்த அம்மையார் கபருக்கு அழுது அழுது கொண்டிருக்கிறார் பெருமானா செல்லல்லா இடத்துல நீ அல்லாஹ் பயந்துக்குமா இப்படி கபருக்கு முதல்ல வரவும் கூடாது வந்து கபருக்கு அக்கத்தில் இவருக்கு ஒப்பாரிச்சு அளவும் கூடாது நீ ரெண்டு தப்பு செய்யற அல்லாஹ் பயந்துக்கன்னு சொன்னாங்க இந்த அம்மா யார் சொன்னாங்கன்னு தெரியாம ஆமாம் ஆமாம் உனக்கு ஆயிருந்தா தெரியும் போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டாங்க நபிசெல்லாம் போயிட்டாங்க அந்த அம்மையார் அழுது முடித்த பிறகு சமாதானம் பண்ண பிறகு சாவி சொன்னாங்க யாரை பற்றி என்ன வார்த்தை சொன்னேன் ரசூல்லா வந்து அல்லாஹ் பயந்துக்காரி ரசூல்லா இந்த மாதிரி எடுத்தறிஞ்ச மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு கையும் உடல கால் உடலை எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் கண்மணி நாயசலாத்தை நம்ம இப்படி பேசிட்டோம் என்று நேரடியாக ரசூலோட வீட்டுக்கு ஓடி வர்றாங்க ஓடி வந்தவன் நான் ஆயிஷாட்ட முறையிடுறாங்க நான் ரசூலாவை பார்க்கணும் தப்பாக என்னன்னு சொல்லி உடனே ஆயிஷா ரசூலா சொல்கிறாங்க பெருமானாசரஸ் வந்த பிறகு சொல்ல யாரை சொல்லலாம் நான் தப்பு செஞ்சுட்டு அல்லா கண்ணை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க இப்போ நீ நிதானமான பிறகு சாஃப்டான பிறகு அந்த துக்கம்லாம் கலைஞ்ச பிறகு தெளிவாகிறது பெரிய விஷயம் இல்லம்மா இன்னம சபர் இந்த சதுமத்தி ஊழா முதல்ல ஒரு வேதனை ஏற்படும் போது அந்த நேரத்தில் ஏற்படுவது நிற்பது தான் நிலைகுலையா தன்மை ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அப்புறம் சமாளித்து சமாளித்து தாங்கி நின்ற பிறகு ஆ பரவாயில்ல ஓகே இப்போ சரி ஆயிட்டேன் இது பெரிய சபுர் அல்ல எதிர்பாராத அந்த வேதனை ஏற்படும் பொழுது எதிர்பாராத கஷ்டம் ஏற்படும் பொழுது எதிர்பாராத துன்பம் வரும்பொழுது அந்த துயரம் வரும்பொழுது அந்த நேரத்திலே நீங்கள் நிலை குலையாமல் இருக்கின்றீர்களே இதுதான் உண்மையான சபுர் என்று பெருமானா சொல்ல சொன்னாங்க ஆகவே அன்புக்குரியவர்களே கஷ்டங்கள் வரும் வாழ்க்கையிலே சிரமங்கள் வரும் இன்னல்கள் வரும் எதிர்பாராத இன்னல்கள் வரும் அத்தனை நேரங்களிலும் நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாட தீன இஸ்லாமை கற்றுத்தருகின்றது அல்லாவுடைய மார்க்கு கற்றுத்தந்த முறைப்படி நம்ம உலகத்தில் வாழ்ந்தோம்டா உலகத்தில் நமக்கு டிப்ரெஷன் கிடையாது டென்ஷன் கிடையாது மன உளைச்சல் கிடையாது அதனால் நோய் கிடையாது எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கும் அல்லாவை நம்பாத மக்களுக்கும் இதுதான் அல்லா ரபுல் ஏற்படுத்திய மிகப்பெரிய வித்தியாசம் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் குள்ள யுசீபனா இல்லாமா அல்லா அல்லாஹ் தான் நடக்கும் அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானா அதுதான் நடக்கும் இந்த கஷ்டம் இப்போ வந்து கஷ்டம் இல்லை இந்த துயரம் இப்போ அந்த துயரம் அல்ல இந்த துன்பம் இப்போ அந்த துன்பம் அல்ல இது என்னைக்கும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிர்ணயிக்கப்பட்டது இப்பயும் முன்னாடி வந்து நிற்குது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது இப்போ புயல் நேற்று எழுதி நிற்க வந்ததில்லை இது என்று ஒரு மூமின் நம்புவானையினால் அவனுடைய உள்ளத்துக்கு ஒரு சாந்தி ஏற்படும் ஒரு ஆறுதல் ஏற்படும் மன அமைதி ஏற்படும் டிப்ரெஷன் ஆகாது யாருக்கு இந்த நம்பிக்கை நம்பிக்கை இல்லையோ அல்லாமே முழுமையான யக்கீன் இல்லையோ அல்லாஹ் நாடியதான் நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லையோ இப்படிப்பட்டலாம் அழுவான் பொருளுவான் பிரலாபிப்பான் புலம்புவான் கத்துவான் கதறுவான் அங்கே ஓடுவான் அங்கே ஓடுவான் டென்ஷன் ஆவான் டிப்ரெஷன் ஆவான் எல்லாம் யாருக்கு ஏற்படும் இந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அருமை சகோதரர்களே அல்லா ரபுல் ஆலமீன் அவன் கற்றுத்தரக்கூடிய இந்த அருமையான வாழ்க்கை வழியை இந்த லைஃப் ஸ்டைலை நம்முடைய வாழ்க்கைக்குள் ஏற்படுத்தி இந்த வாழும் கலையை முழுமையாக கற்று புரிந்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வோமாக எந்த துன்பங்கள் எந்த துயரங்கள் என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரபுல் ஆலமீன் நமக்கு நம்பிக்கையும் தவக்குலையும் உறுதியும் தந்தருள்வானாக காஃபிர்களை போன்று முசிக்குகளை போன்று அல்லாவை நம்பாத அல்லாவுடைய இறை மறுப்பாளர்களை போன்று பிரச்சனையில் வந்தால் அழுது பிரலாபிக்கக்கூடிய புலம்பக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அலையக்கூடிய டிப்ரெஷன் ஆகக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்காமல் இந்த வாழும் கலையை முழுமையாக அனுபவித்து வாழக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக வாகிருதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்து